സമഭിപ്രേക്ഷ്യ തേ സർവേ മുനയോ സർവേ മുനയോ ബ്രുവൻ അത്തമ വിഷയം ദുർവാസത്തെ பார்த்து காட்டாளாம் என்ன காட்டாள் பேச முடியாம பேசினாளாம் பதினாயிரம் சிஷ்யாளும் குருவன் கூப்பிட்டாள் அவருக்கு ஏன்னு கேட்க முடியல கண்ண கண்ண காட்டுறார் அகண்ட திருப்தா விப்ரே ஜலத்துல இருந்தேன்னாள் ஜலத்துல இல்லாம இந்த திருப்திக்கு கரையில இருந்தா வயிறு ஒடிச்சு போடுங்க ஜலத்துல இருந்தாக்க அப்படியே அது வந்து பச்சனம் இருக்கும் தீர்த்தத்துல ரொம்ப சாப்பிட்டான் தெரியாமன்னா அவன் ஜலத்துல அரைக்கப்படுதா கழுத்து மட்டும் ஜலத்துல ஆனா ரெண்டு பையன் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படியே விழுந்துடாங்க ஆகண்ட திருப்தா என்ன இப்படி எல்லை இல்லாத திருப்தி நமக்கு ஏற்பட்டிருக்கே திவ்ய போஜனத்தினாலே ஏராளமான பட்சங்கள் பாயசாதிகள் நாம் சாப்பிட்ட திருப்தி ஏற்பட்டிருக்கே இன்னமே அங்க போய் என்னத்தை நாம் சாப்பிட முடியும் இலையில கூட உட்கார முடியாது மற்றது வயத்தை பாத்து பண்ணிட்டு இருக்கோம் அங்க போய் என்ன பண்ண முடியும் பாண்டவாளியில போட்டாலே ஆனா இலையில உட்கார்ந்து பரமாத்மத்தை பார்க்க முடியாது அது மாதிரி நிலையில இருக்கோமே இப்போ எனக்கு சாப்பிட முடியாதுன்னு கவலை இல்லை பாண்டவாளவும் நான் சமைக்க முடியா பண்ணி விட்டோமே என்ன பண்றது குருநா சமைச்சு வச்சுட்டாளே பாண்டவாள்னு காட்டாளாம் சிஷ்யாள் உடனே துர்வாசத்து பத சொன்னாராம் என்ன சொன்னார் பதில்னார் ராஜர்ஷே மகா ராஜரிஷியான தர்மபுத்திராதிகள் இவரும் அதே சொல்றார் திருப்பியும் பையனால ஏண்டா லேட்டா வந்தேன்னு கேட்பார் ஒரு வாத்தியா லேட்டா போட்டுச்சார்மன் ஏண்டா நீ லேட்டா வந்தேன்னா லேட்டு தான் லேட்டா போட்டு திரும்பது மாதிரி புருஷா பாகமா பூர்ணா சமைச்சு சொல்லிவிட்டோமேங்கிறார் இவரும் மூணா சமைச்சு சொல்லிவிட்டாருங்கிறார் சமைச்சிருப்பாளேங்கிறார் அபராதோ மகான் அபராதா மகத்தான அபச்சாரத்தை ராஜரிஷியான தர்மபுத்திரருக்கு பண்ணிவிட்டோம் தோன்றுறதுன்னாரா துர்வாசத்து அவளுக்கு மேல இவருக்கு தோன்றது ஒண்ணுதான் அவ கண்ணுல ஆம்பிராம் அங்கேயா ஓடி போனா தேவலைன்னாராம் தர்மசாஸ்திர பரிபாலன சபைன்னு ஒரு சபை கொச்சி ரொம்ப நாளா பதினஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்கு ஒரு ஊர்களிலும் மலையாள முகம் நடுகள் நடக்கிறது டெல்லி பம்பை காலநகரத்தில் டெல்லியிலேயே நடந்தது அது இப்போ ஆறாவது வருஷத்து சபை இங்கே புதுக்கோட்டையில் நடக்க போது இங்கே அஞ்சு வருஷம் நடந்திருக்கு ரொம்ப மங்களமான அந்த சபைக்கு இங்கே ஒரு சப்கமுகி நேற்றுக்கு போட்டு நாகராஜீவாட பிரசிடண்டாக போட்டு அப்புறம் செக்யூரிட்டி எல்லாம் போட்டு வைஸ் பிரசிடண்டா நம்ம கோபாலாச்சார் சுந்தரராஜ் ஈர்வாள் எல்லாம் வைஸ் பிரசிடண்டா போட்டு ஒரு சபை நேற்றுக்கு இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதில் மெம்பர்களாக ரொம்ப பேரில் சேர்த்துருக்கு பல வித்வான்கள்லாம் வந்து உபன்யாசம் பண்ண போறாள் நவம்பர் மாசம் மூணு நாலு அஞ்சு ஆறாம் தேதிகள்ல நடந்து போகுது மூணு நாலு நாளைக்கு ஆமா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் தேதி பத்திரிக்கை வரும் அந்த செய்தியெல்லாம் எழுதி கொடுப்பாள் அந்த சபையை எல்லாரும் நல்லா நடத்தி கொடுக்கணும் ஆச்சாரியாளுடைய சங்கல்பம் இது ஆச்சாரிய பிரசாதத்தை அடையத்துக்கு இதெல்லாம் ஒரு மார்க்கம் அவ வேற நம்ம என்ன கேட்கிறா அவ இல்லாம ரொம்ப வாழைப்பூ விளைச்சி விட்டு எங்கேயாவது பிச்சை பண்ணா பண்றா இல்லாம அதையும் இல்லை அப்படி இருக்கிற ஒரு பிரிவால் லோகம் கஷேமத்தை வேணும்னு சொல்றா இந்த இப்போ இந்த சபைக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை இது தனியா ரெஜிஸ்டர் பண்ண சபை அவன் ராஜாங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ண சபை இதனால வேதத்தையும் சாஸ்திரங்களையும் ரசிக்கிறார் இப்போ ஒரு மந்திரம் சொன்னேன் இந்த மந்திரம் எப்போ சொல்லணும் என்ன அப்போ இந்த சம்மேளனம் நடக்கிற போது சொல்லுவாள் விஸ்தாரமா உபநயனம்னா என்ன ஸ்ராத்தம்னா என்ன கல்யாணம்னா என்ன கல்யாணம் பண்ணாமல் இல்லை ஸ்ராத்தம் பண்ணாமல் இல்லை என்னமோ பண்றான் என்னமோ பண்ணக்கூடாது நல்லா தெரிஞ்சுன்னு பண்ணம்னு ஆகலாம் உபநயனம்னா என்ன காயத்ரினா என்ன சந்தியாவனம்னா என்ன இதை பற்றியெல்லாம் பிரவச்சனங்கள் வித்வான்கள்லாம் வந்து பண்ணுவார் ரொம்ப அமோகமாக அதை இந்த ஊரில் நடத்தி கொடுக்கணும் ஏன்னா மகாராஜாவுடைய தேசமாகினாலே சகல தர்மங்களும் இங்கேருந்து அங்கே போய் கேட்டாலும் புதுக்கோட்டையில் படிச்சு விட்டேன் படிச்சு விட்டேங்கிறா வித்வான்கள்லாம் வயசான கழகங்கள்லாம் இப்படி சொல்லுவீங்க நாங்கள் நவராத்திரி நினைச்ச உடனே அதுக்கெல்லாம் இந்த ஊர் சாப்பாடு நிப்பாடு நினைப்பு வருதுன்னு வந்து சொல்லி யோகனம் பண்ணுவோமே வந்து பரீட்சைக்கு வந்தோமே அப்படின்னா சந்தோஷமா சொல்றாள் கொண்டு போற ஊர் வித்வான்கள்லாம் அப்படி ஆதரிக்க தேசம் மகாராஜா அந்த தர்மத்தை விடாம மறுபடியும் இப்பவும் ஆரம்பிச்சிருக்கிறதா ஒரு பெரிய ஆச்சரியம் அதனால தர்மம் ஒரு நாள் அப்படியே மறுபடி கூடாதுன்னு தெரியுது தர்மம் மறுபடியும் கிளம்பிவிடும் நம்ம தேசம் இன்னாலும் மாதிரி ஆயிடும் மறுபடியும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அந்த சபை எல்லாரும் நல்லா நடத்தி கொடுக்கணும்னு வா வா சபைக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணுவாள் ஜெயராமி வாழ்னு உடனே வந்திருக்காங்க பெரிய விராசியார் இப்போ வந்திருக்கிற பில்லெல்லாம் என்ன பண்ணுவோம் வாழையும் நாங்கள்லாம் கவலைப்படுறோம் அவள் கவலைப்படலைன்னு அவன் ஒன்றும் விசாரப்படவே இல்லை அப்படிலாம் விசாரப்பட வேண்டியவாள் அவள் பாட்டுக்கு ஆனந்தமாக பாரதம் கட்டுருக்காள் நீங்கள் வந்து அவள் அந்த சபைக்காக அவள் ஆத்துலாம் வந்து பெரியவாள் போய் பூஜை பண்ணி கூப்பிட்டு சொல்லி இருபது நாளில் அந்த சபைக்கு அவளே சொல்லி சட்டம் கண்டான்னு சொல்லி இவருக்கு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி ஏராளமாக பணம் கொடுத்துருக்காள் பத்து பதிமூணு மெம்பர்கள் இல்லை அதில் அவகம் பிரதானமாக இருந்து ஜெயராம் இருவாள் பிராதாவுடைய குடும்பம் எல்லாருமே சொல்லி நிறைய பணம் கொடுத்துருக்காள் அவளுடைய ஞாயிற்றுதான் சீதாராம் இருவாளும் அதெல்லாம் ரொம்ப பெரிய குடும்பம் ரொம்ப அழகா இந்த சபையை நடத்தணும் அவெல்லாம் இன்னைக்கு ராத்திரியே பரவ போறா இங்க துர்க்கு ரொம்ப பிரத்யட்சவங்க அங்கே அவள் பழைய வளம்ங்கிற கஷேத்திரத்துல துர்க்குக்கு தனியா கோவில் கட்டியிருக்கேன் ஆச்சினும் அது இவா பிரச்சனை இல்லை இவா கும்பாபிஷேகம் ரெண்டு கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டாலே தவிர்த்து கோவில் கட்டிருக்கேன்னு வாழ்க்கையே தெரியாது அப்படிப்பட்ட அம்பாள் அங்க அம்பாளுக்கு நவராத்திரியில் ரத்தாட்சணை பண்ண போறாள் ரொம்ப விஷயத்தான் சாஸ்திரியமா அந்த நேரத்தினாக அவள் இங்கேருந்து பரப்பிட்டு போறாள் சபையும் எல்லாம் நன்னா நடத்தி கொடுக்கணும்னு அவள் கண்டுபிடிச்சவர்கள் ஆச்சாரியாள் சொன்ன சங்கல்பத்துக்காக தான் அவள்லாம் இதில் ஈடுபட்டிருக்கா எவனா அவளுக்குலாம் எத்தனையோ காரியம் ஆயிரம் காரியம் இருக்கு அதுல வந்து இதில் ஈடுபட்டது பெரியவாளுடைய சங்கல்பத்தை நடத்தணும் அது பெரிய அனுகிரகம் தேசத்துக்கு செய்யணுங்கிற எண்ணத்துல வந்தவாள் நமக்கு அதுக்குள்ளா அவள் இன்னும் நாளைக்கு இருப்பான்னு நினைச்சேன் சினிமா சிறுவா இன்னும் நாளைக்கு என்னோட கூட இருப்பான்னு நினைச்சேன் சொன்ன இதுவாள் அவருக்கு பொருள் பட்டா வெளியிட்டு வரையன்னு சொல்லிட்டா அதனால நீங்க போங்கன்னு சொல்லிட்டேன் இல்லாமல் விடமாட்டேன் நானும் வாழை சபையை ரொம்ப நல்லா நடத்தி கொடுக்கணுங்க துர்வாசஸ் வருத்தப்பட்டாள் மகாத்மாவான தர்மபுத்திர மனசு தவிக்குமே ஆதிபிஷேகங்கிறார் ஆதி ரிஷிங்கிறாள் தர்மபுத்திரர் அவர் வந்து நான் சாப்பிடுவோம் நினைச்சு சாப்பிடலன்னு நினைச்சா சாப்பிட வந்து தாவப்பட்டார் ஏன்னா அதை நம்ம எல்லாம் பாதிக்குமே ரொம்ப பயப்படுறாருமே பக்தாளை பார்த்து ராஜர்ஷே அபராசோ மகான் மகத்தான அபச்சாரம் பண்ணிவிட்டேனே ராஜரிஷியான தர்மபுத்திரருக்கு அவா கண்ணு வேணாமாம் தா சுட்டு விடுவாள் கண்ணாலேயே பாண்டவா கிரூரமான பார்வையினால் பஞ்சபாண்டவர்கள் பத்து கண்கள்னாலையும் சுட்டுப்புடுவாள் நம்மை என்ன பண்ணலாம்னா துர்வாச சிகிஷாலே சொன்னால் எங்களுக்கு கரையேற முடியலையே என்னால் உள்ள கரையேற்றுங்கிறார் துர்வாசசு எங்களை நீர் கரையேற்றினாவும் அப்புறம் ஏற்றணுங்கிறான் அப்ப சொல்றாராம் துர்வாசசு நான் அசத்தத்தை நம்பிவிட்டேனே ஸ்மிருத்வானுபாவம் ராஜரிஷே அம்பரீஷஸ்ய தீமதா சுதராம் விப்ராஹ ஹரிபாதாஸ்ரயாஜனாமி மகாபாகவத நானு அம்பரீஷனிடத்துல போய் ஒரு தடவை பிரச்சாரம் பண்ணி நான் படாத பாடெல்லாம் பட்டேன் அதிலிருந்து எனக்கு உலகத்துல ஈஸ்வரனிடத்துல கூட பயம் இல்லை பகவச்சரணத்தை ஹிற்கமலத்தில் பார்க்கும் பாகவத்தாள கண்டா எனக்கு பயம் ஏதாவது அபச்சாரம் இருந்து விடாமல் அகம் விப்ராஷ்டயாஜனாதி பரிபாதாஷ்டயாஜனாதி பகவத் சரணத்தை மறுக்கவரத்தில் பார்க்கும் பாகவதால் இருக்காளே அவளுக்கு அபச்சாரம் பண்ணி விடாது வருமன விடாது அம்பரீஷத்துல என்ன பாடுபட்டேன் தெரியுமாங்கிறாள் துர்வாசத்து அம்பரீஷன் மகாபாகவதன் நாராயணன் புத்தி ഗുരുവായൂരപ്പൻ സന്നിധിയിലെ ഭാഗവത് ചരിത്രത്തെ കേട്ടാൽ ഗുരുവായൂരപ്പനെ பார்த்து സ്വദ്വാദശിയൂരതമോ ഭവദർശനാർത്ഥം വർഷം ദധൗ മധുവനേ യമുനോപകണ്ഠേ പത്നിഹാസമം സുമനസ മഹതീ തന്വന്നേ வசுசக்தி கோட்டின் சத்வாதசி உரபமகோர் பவரச்சனார்த்தம் வருஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே குருவாயூரப்பனை பார்த்து நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மகாபாகவதர் நம்பூத்ரி நாராயண நம்பூத்ரி ஏ குருவாயூரப்பா மகாராஜா அந்த மகாராஜா சப்தத்வீப ஆண்டவன் துவாதசி வருத்தத்தை அனுப்பிச்சானே தரித்திரனுக்கு ஒரு விரதம் பண்ண முடியல ஒரு கோவில்ல போய் சுவாமியை பார்க்க முடியல கிடைக்கும் இல்லையேன்னு கேட்டார் எங்க தீர்த்தா இருக்குங்கிறான் எத்தனை காரியம் குடும்பிதானே ஆயிரம் காரியம் வந்து பாதிக்கிறது ஏன்னா அவனுக்கு ஒரு நிமிஷமாவது பகவான பதிக்க போது கிடைச்சா போரும் இந்த கலியில அது கூட கிடைக்காமல் தவிக்கிற காலம் அப்படிப்பட்ட உலகத்துல துவாதசி விரதத்தை மகாராஜா அனுப்பிச்சானே സദ്വാദശീയൂരസമോ ഭവദർച്ചനാർത്ഥം ദ്വാദശീവ്രതനുഷ്ഠിച്ചാനാം മഹാരാജ അന്ന് അനുഷ്ഠിച്ച വ്രതം ഏത് ഉലകത്തിന് വ്രതം പണിനാൾ கொண்டாடு இதற்காக சில பேர் விரதம் பண்ணுவாள் அப்படி பண்ணலையா மகாராஜா உன்னை பூஜிக்கிறதுக்காக பண்ணாராமே சத்தியமானு கேட்டால் அப்பனே ஆமான்னாளா கல்லா இருந்து குருவாயிருப்பான் பகவத் அர்ச்சனார்த்தம் சுவாமி நேர பார்த்து கல்லா இருக்கிற குருவாயிருப்பனை பார்த்து பூஜி துவாதசி விரதத்தை எதுக்கு அனுஷ்டிச்சான் தெரியுமா அம்பரீஷன் ஏதோ பேப்பர்ல போடுவா நம்ம ஆனந்த விகிடம் பத்திரிகையில படத்தை போடுவா அடுப்புக்கு மேலே அதுக்காக பொருள் பண்ணல இதுக்காக பண்ணினா தெரியுமா பவலட்சண அர்த்தம் ஒன்னு ஆராய்ச்சிக்கிறாள் பத்யாசமம் புவனசா மகதிம் விதன்வன்னே பூஜாந்திரியேஷு விசர்ஜன்னே பசுஷஷ்டி கோட்டின் துவாதசி விரதத்தை அனுஷ்டிச்சு கடைசி தினமாகி இருபத்தஞ்சு அவை துவாதசி என்ற யமுனா தத்திர போய் கோபாலனுடைய ஆராதனமா ஆராதனம் நான் எப்படி நாள் என்ன ஆச்சரியம் தெரியுமா அந்த விரதத்தை அனுஷ்டித்த வைபவம் ஏகாதசி விரதம் ஒண்ணும் துவாதசி விரதம் ஒண்ணும் அதை போய் ஸ்மிருதிகள்ல தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்காரு ஏகாதசி விரதம்னா ஏகாதசி அன்னைக்கு பண்ணி இருந்தோம் துவாதசி அன்னைக்கு யாரையாவது அதிதியோட போஜனம் பண்ண சொல்லி தானே சாப்பிடுவது துவாதசி விரதம்னா ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கு துவாதசி அன்னைக்கு அதிதிக்கு போஜனம் பண்ணிடுச்சு அந்த துவாதசிக்குள்ள முக்கா நாள் இருக்கும் துவாதசி அந்த காலம்புற உதய காலத்திலேயே போஜனம் பண்ணிருக்கணும் அதிதிக்கு அதுக்கப்புறம் இவன் சாப்பிடலாம் அந்த முக்காலுக்குள்ள எல்லாம் இது துவாதசி விரதம்னு பேரு ஏகாதசி விரதத்துக்கு துவாதசி திதியில போஜனம் பண்ணாவனா பாதகம் இல்லே துவாதசி விரதத்துக்கு அந்த துவாதசி திதி இதுக்குள்ளேயே போஜனம் பண்ணணும் அதிதிக்கும் பண்ணி வச்சு அவன் உற்சா பண்ணணும் உன்னை அப்படிப்பட்டு அப்படி வந்து இவன் முகிக்கிற துவாதசி என்னைக்கு ரெண்டு மணியில இருந்த ஆராதனம் பசு சக்தி கோட்டி நாள் அறுபது கோட்டி கோதானங்களா கோதானம் பண்ணினானாம் சாதுக்களுக்கு மகாராஜா எல்லாம் இருக்கிறாள் பகவத் அர்ச்சனார்த்தம் பகவத் திருப்திக்காக போதான மாம்சா அதுக்குளுக்கு அதுக்குள்ளத்துல தானம் பண்றவங்களுக்கு அவன் வாங்கி கூட்டா இவன் வாங்கி கூட்டான்னு நினைக்கக்கூடாது பகவானிடத்துல கொடுத்தோம்னு நினைக்கணும் அந்த எண்ணத்தோட கொடுத்த தேசம் நம்ம தேசம் சத்வாதசியூரதமோர்ச்சனார்த்தம் வருஷம் தனௌ மதுவனே யமுனோபகண்டே யமுனா ததமாம் மதுவனமாம் சேஷ்பதி வசிக்கும் தேசமாம் புண்ணியமான துவாதசியாம் பகவத் ஆராதனமாம் அறுபது கோடி போதானமாம் மகாத்மா அம்பரீஷன் சக்கரவர்த்தி எல்லாம் உனக்கா பண்ணாராமே குருவா இருப்பாங்கிறாள் சுவாமி ஆமாங்கிறாள் அவன் பண்ணது இருக்கட்டும் இதுக்கு தீர்த்தம் போட ஒரு பத்னி கூட வந்தாலாமே இது சத்தியமானு காட்டாள் பத்னிஹாசமம் சுமஹசா அது என்னமோ அசட அப்படிதான் நின்றுட்டு இருக்குமே அவ பாட்டுக்கு சினிமாக்கு போடப்படாதோ பத்னிஹாசமம் சுமஹசா மகதீந்தி தன்வன்னே பூஜாம்பியே விசஜன்னே பசுசக்தி கோடி மகாமனஸ்வினியா பத்னி பத்னியாசமம் சிவன் அசான்னாள் இந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு காரணம் ராஜா அனுஷ்டிப்பதற்கே அவள்தான் காரணமா எல்லாம் நம்ம தேசத்தெல்லாம் பார்க்கல நம்ம ஸ்திரீகள் கொஞ்சம் நாஸ்திகனா பர்த்தா இருந்தா கூட கொஞ்சம் நீங்க அன்போக செங்கட்டின் போகும்போது ஒரு மணிதானே நம்ம அம்மா கட்டி கூட விடுவல இந்த அசத்துக்கு பத்னியாசமம் மனசா மகதீங்கி தன்வன்னே பூஜாம் விஜே சுவிசே பசுசக்தி கோடி ஸ்திரீகளுக்கு தர்மத்துல நம்பிக்கை இருக்கா போல வேற ஒருவருக்கு இருக்காது அவளாலாம் ஓடிக்கிட்டு நம்ம தேசம் அவளும் கெட்டு போட்டா அப்புறம் உடனே ஸ்திரீ துஷ்டாசு வாஷ்ணையாதான் அப்புறம் ஒண்ணும் இல்லை அவள்லாம் இன்னும் நல்லவாளா இருக்கா அவளுக்கு தேவை தர்மம் தெரியுது கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போகணும் நல்ல காரியம் பண்ணும் அம்மா மகாமகத்துக்கு அந்த அம்மா போறாளே நகையோட வரணுமே இதுக்கு ரொம்ப பேர் கூட போயிருக்கானே காவலுக்கு நகைக்கு கூட கூட போனானே இல்லவனா வானத்துக்கே போக மாட்டான் பத்ரிஹாசமம் சுமனசா மகதீம் அந்த பூஜை எப்படிப்பட்ட பூஜை தெரியுமா அப்படி ஏதோ பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல பரம் அந்த பூஜை இல்லையே மகதீம் பூஜாம் நாள் மகத்தான பூஜையா பிரகாசமம் சுமனசா மகதியும் விதன்வன்னே பூஜாம் விஜேஷு விசஜன்மே பசுஷஷ்டி கோட்டிம் तत्राधपारणदिने भवदक्षान्ते दुर्वासदास्य मुनिना भवनम् प्रपेदे அங்கிருந்து பார்த்து ஏய் குருவாயூரப்பா இந்த தினம் யமுனா நதி தீரத்திலே புண்ணியமான பூமியிலே மகாராஜா துவாதிசி விரதத்தை பூர்த்தி பண்ற தினத்தன்று துர்வாசு வந்தாராமே அவனுடைய விரதம் பூர்த்தியான தினத்தில் சத்தியமானு காட்டாள் நம்பூத்திரி ஆமான் நாள் என்ன இது குருவா இருப்பன் பகவான உத்தேசிச்சு இந்த விரதத்தை அம்பதீசன் பண்ணின எல்லா அண்ணத்தோட பண்ணின புண்ணியம் ஒரு பெரியவாள் வந்தாளா தத்ராத பாரணதினே பவதர்ச்சனாந்தே துர்வாசாஸ்ய முனினா பவனம் பிரபேரே भोक्तुम् मृतश्च समुनेन परार्तिशीलः மந்தம் मन्दम् ययामयमुनाम् யமுனாம் मन्दम् जगामयमुनाम् नियमान् विधास्यन् ഭൂക്തൃതൂപേണ പരാർത്ഥിശീല മർഗം ജഗാമയമുണാം பூவாசு வந்தாலாமே இந்த கடைசி நாள் என்ன பாக்கியம்ங்கிறாள் பகவான உபாசிச்சு அந்த விரதம் பூர்த்தியார் தினத்துல நல்ல பக்தாள் நல்ல பாகவதாள் நல்ல ஞானிகள் அன்னைக்கு வந்து சேர்ந்தாளாமே திருவாசஸ் அப்படி வந்த பிரபுவை மகாராஜா என்ன பண்ணினாள் தெரியுமா பரம தார்மிகனாம் தர்மிஷ்டன் ஆத்ல போஜனம் பண்ணணும்னு கூப்பிட்டானாமே எப்படிப்பட்ட ரிஷி தெரியுமா அவர் பராத்திசீலா பிறரத்தை பிச்சை பண்றதே அவருடைய சுவாவமா அதுவே அவருக்கு வழக்கமா அவன் எங்க போனாலும் சண்டை இல்லாம அவர் ஊருக்கு போறது இல்லையா போக்தும் பரார்த்திசீலா மந்தம் ஜதாமயூனாம் யமான் விதாசியம் என்ன பிரார்த்திக்க யமுன அனுமதிக்கு ஸ்தானத்துக்கு போனாலாமே எப்படி போனால் தெரியுமா மந்தம் ஜகாம யமுனா மந்தமா மல்ல வெள்ள நடந்து போனாளாம் என்னத்துக்கு அப்படி போனான் நாள் இந்த உன்னையா நாள் மிச்சம் இருக்க துவாதசி போகணுமா அவன் என்ன பண்றான்னு பரீட்சைக்கு அம்பரீஷனை இதான் ரத்தம் இருக்கு பரத்தை அர்த்தம் வைக்க பண்ணி பார்த்து அதுல இருந்தவன் அதுல கரையறானான்னு பார்க்கணும் அப்படி பண்ணிட்டு போனாளாமேன்னு காட்டாள் அப்பனே அவன் நாளா கடைசியில் இவர்தான் அவங்ககிட்ட போய் அமைட்டுக்கிறார் காலில் விழுந்து இவர் போய் சரணாகதி பண்றாரு அவன் அவன் ஆஹா பிராமணன் நம்ம வந்து நமஸ்காரம் பண்றாரு நாம பிராமணனாக்கு ராஜா உடனே சக்கராயுதம் விரட்டு விரட்டுன்னு விரட்டி இவர் மறுபடியும் காலில் வந்து விழுந்து சக்கராயுதத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அம்பரீஷன் வந்து எங்க குலம் வந்து பிராமணால தெய்வமா நினைச்ச குடும்பம் குலம் நோவி பிரதெய்வம் செய்து வீடோ பௌத்து வித்வரான்னு பிரார்த்திக்கிறான் ராஜா எங்க குலமே பிராமணால் அதை யுவமா நினைச்சு சத்தியமா இருந்தால் ஹே சக்கராயுதமே இந்த பிராமணனான ஞானியான துர்வாசசனை உட்கொண்ணும் உட்கொண்ணும் சொல்லி பிரார்த்திக்க சக்கராயுதம் போய் உள்ள போய் அடங்கி போக பிறகு துர்வாசஸே என்ன வரம் வேணும்னு கேட்டாள் அம்பரீஷனே நீங்க புறம்பு போனது நோக்கணும் இன்னும் சாப்பிடல உங்களுக்கு பாரண பண்ணி விட்டானா சாப்பிடணும்னு இருக்கேன் எத்தனை நாள் ஆச்சுன்னார் அவருக்கு நாலு நட்சத்திரங்கள்லாம் தெரியல வேட்டாத்துக்கு போன பயலுக்கு இப்படி நாலு நட்சத்திரம் புரியாதோ அது மாதிரி மாதிரியாம லீவெல்லாம் ஆயிடும் நம்மாட்டி பெய்யாம முடியும் யாரும் பெய்யாம இருந்துடுவார் அது மாதிரி அவருக்கு ஒண்ணுமே தெரியல ஓட ஆரம்பிச்சது அப்ப சொன்னான் ராஜா எத்தனை நாள் ஆச்சுன்னாள் சம்வத்சரூத்யகாத்தாவது ஒரு வருஷமாச்சா துர்வாசோட ஆரம்பிச்சு ராஜா பட்சோ அது பர்யந்த ராஜா அந்த சாலகிராம் தீர்த்தத்தோடய இருக்கிறாரா சம்வத்சரோத்யாவது ஸ்ராத்தத்துக்கு பத்து மணிக்கு வர வேண்டிய வாத்தியார் வராமனா இவன் ஜாபகம் சம்வத்சரோத்யாவது யாவதா நாகத்தோகதா ஒரு வருஷமும் மகாராஜா அம்பரீஷன் ராஜா பட்சா பூவா ராஜா பட்சோ மௌனத்துடன் அந்த சால கிராம தீர்த்த பிராசனம் பண்ணத்துடன் துர்வாசத்து வந்து பாரண பண்ணி சாப்பிடணும்னு ஒரு வருஷமா பட்டினியா அம்பரீஷன் அறிஞ்சு போட்டார் குருவாசு அப்பா ஒரு வருஷமா எனக்கா பட்டினியா இது அப்புறம் போஜனம் பண்ணி அனுகூலம் பண்ணினாள்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்காள் அப்படிப்பட்ட அம்பரீஷன் மகாபாகவதம் அவனுக்கு ஒரு தடவை அபச்சாரம் பண்ணி நான் அப்படின்னு ஊரெல்லாம் சித்திக்கினேன் இதெல்லாம் கூடினா நிறைய பேர் போய் அந்த சக்கராயுதம் ஒரு அனுகிரகம் என்னன்னா இது உள்ள போய் எங்கேயாவது சிவாரிசிக்கு போனதுல யாராவது உங்க மேல போட்டா நான் விடுறேன் விடுறேன் காத்துக்கிட்டு போய் வாரில்ல பிரம்மலோகம் போச்சு கைலாசம் போச்சு இந்திரலோகம் போச்சு வைகுண்டம் போச்சு சுவாமி இதை நாம் விசாரிக்க வேண்டிய கேஸ் இல்லையே கோர்ட்டு கேஸ் இல்லை இது நூற்றாள் தீர்ப்பு பண்ண வேண்டிய செட்டி அம்பரீஷம் நூற்றாள் சுவாமி நாராயணன் அகம் பக்த பராதீனா நாம் பக்தாளுக்கு உட்பட்ட செட்டி நூற்றாள் சுவாமி அகம் பக்த பராதீனா எனக்கு சுவாதீனமே இல்லையே நான் பக்தாளுக்கு கூப்பிட்டவன் நான் ஒண்ணு வேண்டா சொல்லலாம் அந்த கோர்ட்ல நான் உனக்கு வேண்டானா அனுகூலமாவோ பிரதிகூலமாவும் பேச முடியாது ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுக்குறேன் வழி சொல்லி கொடுக்கலாம் சட்டம் சொல்லி கொடுக்கலாம் என்னன்னா அம்பளே சனபி சரணத்தை போய் பிடிச்சு விடுனாராம் சுவாமி அதான் வழின்னு சொன்னாலாம் அம்பரீஷ் சரணத்தை பிடிச்சி சேமத்தடைஞ்சால் அடைஞ்சால் துர்வாசஸ் திருச்சிருத்திலிருந்து சொல்றாந்துருவாசி ஸ்மிருத்வானுபாவம் ராஜர்ஷே அம்பரீஷஸ்ய தீமதா விபேமி சுதகாம் விப்ராஹ ஹரிபாதாஷ்டயாஜனாதி சிஷ்யால கூட்டி சொன்னாலாம் துருவாசஸ் மகானுபாவ நாடு தெரியுமோ காலத்தில் கண்டா பகவனுக்கு ஹரிபாதத்தை சாட்சாத் ஹரி நாராயணனுடைய பாதத்தை யார் ஹிருக்கமலத்துல பிடிச்சிட்டு இருக்காளோ அவளை கண்டா எனக்கு பயம் நடுங்குவேன் அபச்சாரம் பண்ணப்படாதேன்னு சுதராம் ஹரிபாதாஸ்ரயாஜனாதி மகாத்மான சர்வே தர்மபராயணாக பாண்டவாள் மகாத்மாக்கள் சர்வே தர்மபராயணாக அஞ்சு பேர்களும் தர்மத்தையே நம்பினவா அப்படிப்பட்ட பக்தாளுக்கு அபச்சாரம் பண்ணிவிட்டேனேன்னு வருத்தப்படுறார் துர்வாசத்து சூராஷ்டிருத வித்யாஷ்டபசிஷ்டிதா விரதத்தை சரியா அனுஷ்டிப்பாளா அவன் பகவத் ஆராதனம் நன்னா பண்ணினவாளாம் பாண்டவாள் அப்படிப்பட்ட புண்ணிய புருஷாள்கிட்ட போய் நான் தப்பு பண்ணிவிட்டேனே என்ன துர்வாசத்து தன்னையே வர்த்திக்கிறார் வருத்தப்படுறார் சொல்லிண்டு கோபாலனாவா நம்பினவாள் பகவச்சரணத்தை பிடிச்சவாள் சதாச்சார ரதா நித்யம் வாசுதேவ பராயணா நித்யம் சதாச்சார நித்தியம் வாசுதேவபராயணாக உபயத்திர அண்மையும் இருக்கு அப்படி தேகல தீபன் நியாயன வெளியில் வச்ச விளக்கு வாசலுக்கும் தெரியும் உள்ளுக்கும் தெரியும் அது மாதிரி சதாச்சாரித்யம் வாசுதேவ பராயணாக வாசுதேவபராயணாக வாசுதேவனான கோபால் நாண்டினவாள் பெரியவாள் செஞ்சு வந்த காரியத்தை விடாமல் நடத்துறவாள்தான் சதாச்சார தத்துவம் சதாச்சார ரதா பாகுதேவராயணா கண்டாவாஞ்சி பேர்களும் ருஷிக்கு விடுவாள் நம்ம ஒரு வண்டி சாம்பலாக ஆக்கி விடுவாள் பதினாயிரம் சிஷியாளோட என்னையும் சேர்த்து எனக்கு ஒரு வழி புரியுதுன்னார் துருவாசத்து என்ன உள்ள என் கையை பிடிச்சிருந்து அக்கறையில ஏற்றி விடுவோம் எல்லாருமா அக்கறை வழியா ஓடி போடுவோம் இங்கிட்ட கரையில என்ன இருக்கா பாண்டவாள் ததையே சிஷ்யாசீக்கிரம் பலாய ஓடும்போது நாளாம் சிஷ்யால நீங்க முன்னாடி ஓடும்போது நீங்க சின்ன நாளாம் சிஷ்யாசீக்கிரம் பலாயத சொல்ல வேண்டாமோன்னா சிஷ்யன் சதையே நான் பிருஷ்டுவைவ சொல்லிட்டா கண்ணால சுட்டு விடுவாள் நம்ம சொல்லாமலே ஓடி போடுவோம் நாளாம் ததையே நான பிருஷ்டைவே சிஷ்யா சீக்கிரம் பலாயத பாண்டவேபியோ பிருஷம் தசா துத்ருபுஸ்தே திசோ தசா அந்த கரையில விட்டு இந்த கரையில விட்டு இப்படி துறை எத்தனையோ துறை இல்லையோ அக்கறையில பல துறைகள்ல ஏறி விழுந்து ஓடுதான் எல்லாரும் அவன் நெடுதலின்னு ஓடுறான் வெள்ளிக்கட்டி எடுத்துன்னு வருவான் பாண்டிச்சேரியிலிருந்து ஓடுவான் அது மாதிரி ஓடுறாளாம் பத்து திக்கிலையும் ஓடுறாளாம் எல்லாரும் அபஷ்யம் முனிசத்தமா வந்து பாக்குறான் ஒரு விஷயக்கான எல்லாம் அக்கறையில ஓடுவது அபஷ்யம் முனிசத்தமா ஜலத்துல எல்லாம் எந்தெந்த கடையில இருக்கு மடிஞ்சு விடிஞ்சு திருப்பா குடலாம் அபஷ்யன் முனிசத்தமான இன்னந்த கரையில வச்சிருக்கு மடியில அந்தந்த கரையில ஓடுறது ரிஷியெல்லாம் அந்த கரமுழுக்க தேடினானாம் பீமன் ஆறா பத்து பேர் எட்டு பேர் இருந்தாலும் அழிச்சுன்னு போவோம்னு ஒத்தர் கூட இல்லையா எல்லா கரைக்கு ஓடி கொடுத்து சில ரிஷிகள் ரொம்ப காலமா அங்க தபசு பண்ணிட்டு இருக்காளா அவளை போய் காட்டானா பீமன் இங்க துர்வாச பிரபதிகளான மகரிஷிகள் வந்தாலே துர்வாசோட ஆயுள் பதினாயிரம் சிக்ஷாவோட வந்தாலே துர்வாசி கட்டைகளான்னு காட்டாள் அவள்லாம் சொன்னாள் அவள்லாம் வந்தாள் அவ வந்தது தெரியும் அவன் அப்புறம் ஓடினாள் அக்கறையில எங்களுக்கு அதெல்லாம் புரியல ஒண்ணு புரிஞ்சிருக்குன்னா அந்த விஷயம் எல்லாம் என்னன்னா நீங்க ஒரு பத்து நாளைக்கு இந்த துறையில எங்களால இங்க ஸ்நானம் பண்ணாம ஸ்நானம் பண்ண விட்டு அவன் பண்ணிட்டு கூப்பிட்டாள்னாலாம் ஏன்னு காட்டாள் பண்ணினவாந்தி ஆறு அல்றது கிருஷ்ணோத்தாரான் சாந்தரசானி அவன் சுவாமிகளை காவடி எடுக்க போறவன் காவடி எடுத்து ராத்திரி பதினோரு மணிக்கு அர்ச்சனை அர்ச்சனை எல்லாம் ஆயும் திணையில படுத்து வாசல் எல்லாம் விட்டு போடுவோம் காலத்துல நான் மணி வண்டி கட்டு போவோம் பையான அப்புறம் அந்த சுவாமிகளை தெருவில் இருக்கிறவன் கஷ்டப்படுவான் அது மாதிரி எல்லாம் ஒரே அடியாவா அஞ்சு பண்ணி இந்த எல்லாம் கெடுத்துட்டு போயிடுச்சு இன்னும் பத்து நாளைக்கு இந்த துறையில இறங்க முடியாது அப்படி பண்ணிட்டு போட்டாள் ஆளாம் எல்லாம் ஓடி போடுச்சு அக்கறையில என்னாலாம் ஜீவனுக்கு ஒண்ணுமே புரியல அவனுக்கு உள்ள நடந்ததெல்லாம் தெரியாது சுவாமி வந்தது தெரியாது திரௌபதி இந்த சாக்கான் நம்பிக்கை சாக்கம்னு கீரைக்கு கீரை குட்டு அதெல்லாம் தெரியாது என்னமோ தெரியல மாத்திரம் சாப்பிட இஷ்டம் இல்ல போல இருக்கு கூட்டாடு போல இருக்கேன்னு கவலைப்பட்டு பீமன் அங்கிருந்து அண்ணா தப்பு சொன்னான் என்ன குத்தம் என்ன தெரியவாலாம் சாப்பிடாம கூட்டாடுறியே அக்கறையில் என்ன ஓடி போனா ஏதாவது நீ அபச்சாரம் முடிஞ்சோ பீமாண்டாள் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல நான் கூச்சு கூட இல்லை என் கண்ணாம் தானா நான் கோச்சுக்கிட்டு என் கண்ணிலே ஆம்பள்ள அக்கறையில ஓடி போட்டாள் உங்க கேட்டதுக்கு மட்டும் சொன்னால் சாமி சாமி ரொம்ப வாந்தி பண்ணிக்கலாம் எல்லாம் உடனே திரௌபதிட்டு போய் கேட்போம்னு உள்ள போறாள் சுவாமி உட்காந்துருக்காள் கிருஷ்ணோ தரிசனமாகதா அப்பதான் கண்ணில் தெரியாளாம் பரமாத்மா பாண்டவாளுக்கு சுவாமி பார்த்துட்டு தர்மபுத்திராதிகள் எப்போ வந்தேன்னு கேட்டாளா சுவாமி சொன்னாளா என்ன நீங்க கவனிக்கிறீடா நீங்க கதை கேட்டு என்ன மறந்து கேளுங்களா தெரியாது ஜாத்வா ऋषेः परमको விஷயப்பரமகோபனா द्रौपद्या किञ्चिदः पार्थ अहम् सत्वरम् அகம் சத்வரமாகதா பெரிய பரமாபத்தி துர்வாசனத்திலேருந்து வந்திருக்கிறது தெரிஞ்சு திரௌபதி ஸ்தோத்திரம் பண்ணி அவ ஸ்மரிச்ச உடனே நான் ஓடி வந்துட்டேன் இங்க காப்பாத்துறதுக்கு நாளா உடனே திரௌபதி சொன்னாலாம் பரமாத்மா இந்த ஸ்டாலினுடைய கண்டத்துல அக்ஷய பாத்திரத்தினுடைய கழுத்துல ஒட்டிக்கிட்டு இருந்த கீரையை எடுத்து கையில் போட சொல்லி பதினாலு லோகம் திருப்தியாக போகுது ஆயிரம் பிரம்மாண்டம் திருப்தியாக போகுது யஜ்யபுக்கான ஸ்ரீஸ்பதி திருப்தியாக போறான்னு சொல்லி சுவாமி சாப்பிட்டார் அதனாலதான் அவன் திருவாச பிரபுடிகள்லாம் சுற்றாளாகி ஓடி போட்டாள்னு நினைக்கிறேன் நல்லா திரௌபதி மேல் சமுத்திராதிகள்லாம் சுவாமி பூஜை பண்ணினாள் எல்லாம் உங்களால் யாருக்கும் எங்களுக்கு சர்வாபத்தோ பயன்மை தெய்வத்தினுடைய அனுகிரகம் தான் எங்களுக்கு வந்த ஆபத்தெல்லாம் விலகுது பண்ணி விலகிறா போலே சுவாமி சொன்னாலா இது என்னால இல்லை நீங்க பண்ண தர்மம் நாளா தர்ம தர்மத்தை குடும்பம் ஒரு நாளும் கட்ட தடையாது இது சத்தியம் நாளாம் பரமாத்மா தர்ம நித்யாஸ்துயே அது எந்த ஜாதியா இருக்கட்டும் தர்மத்தை நம்பின குடும்பத்துக்கு கஷ்டம் வந்தாலும் போயிடும் தர்ம நித்யாஸ்து ஏகேஜிதி நதேசீதந்தி கர்ஹிசிதி எல்லாம் உங்களுடைய குடும்பத்தினுடைய பெருமைகள் சுவாமி त्वया भातेन गोविन्द निष्करामापदम् विभो उत्तराम् சமுத்திரத்தில் மூழ்கிறவன் ஆறா ஒரு கிருபையினால கருணைய கருணையினால ஒரு கப்பலை கொண்டு சொல்லி அவனை தூக்கிட்டு போவது போல ஆபத்தான சமுத்திரத்தில் மூழ்கும் பொழுது பரமாத்மா கோபாலநாதரன் நீ கப்பல் வந்து எங்களை காப்பாத்துறேன் அதனால எங்கள் ஆபத்து நீங்கிறது பாண்டவா சுவாமியை பூஜை பண்ணி பரமஹாக்கியத்தை அடைஞ்சாளுங்க மகா புண்ணி சரித்திரம் துர்வாசித்து பக்தாளான பாண்டவாளுக்கு பயந்து ஓடி போனேன் ஓடிப்போய் பாண்டவாளுக்கு பரமக்ஷேமத்தை ஸ்ரீஸ்பதியான கோபாலன் கொடுத்த புண்ணியச்சரித்திரம் இன்றைதான் நாளை தினம் சுபத்ரா கல்யாணம் பாரதத்தை தொடர்பா சொல்லுவதில்லை இங்க மாற்றி மாற்றி சொல்ற வழக்கம் அதற்காக ஆதிபருவாவில் உள்ள சுபத்ரா கல்யாணம் நாளை தினம் நடக்கும்போது மகாமங்கலமான சரித்திரம் அர்ஜுனன் சன்னியாசி வேஷம் கொண்டு வரப்போறான் சுபத்ரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான் சுவாமி கோரிக்கை எல்லாம் பண்ண போறாள் அப்படிப்பட்ட மகா புண்ணிய சரித்திரம் நாளை தினம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கிருஷ்ணாவதாரம் செய்து துவாபர யுகத்தில் பரமானுகிரகம் பண்ண பாவனமான சரித்திரம் ஸ்ரீ மகாபாரதம் இத்திஹாசத்திய இந்த புண்ணிய சரித்திரத்தை வியாசாச்சாரியால் செய்து லோகானுகிரகார்த்தமாய் மகாநாட்டியை கொண்டு மேல் பருவத்தை லேபனம் பண்ணுகிறார் ृतम् अप्रमेयम् पुण्यम् परिक्रमत अपहरम् சிவனுக்கா வியாசாச்சாரியால் விபத்திலிருந்து வந்ததால இந்த புண்ணிய அளவிட முடியாத மகாபாகியமான சரித்திரமாம் மகாபாரதம் புண்ணியம் சொல்றாள் அஸ்வமேசாதி மகாயாகங்கள் பண்ணின எந்த பாவனமோ அப்படிப்பட்ட பாவனமாம் மகாபாரதத்தில் சிரவணம் பண்ணினார் சத்தயாகத்தில் பல சத்தங்களை கொண்டு இன்னும் சில தோஷங்கள் ஜனநேந்தியருக்கு பிரம்மஹத்தினுடைய தோஷங்கள் வந்துதான் அந்த பாபங்கள்லாம் விலகுவதற்கு பாரத சிரவணத்தை யாதம் விதிச்சாள் ஜோதிஷாஸ்திரங்கள்லையும் இன்னும் பிராயசித்த கிரந்தங்கள்லையும் மகாபாரதத்தை கேட்பதை மகாபிராயசித்தம் என்று சொன்னார் இந்த சரீரியும் கட்ட ரேகை எல்லாம் அழுகி போது இது மாதிரி கேட்டா கையில ஏதாவது கட்ட ரேகை இல்லை இதுதான் புதன்கிட்டு போயிருக்கான்னு சொல்றாரு ரேகா சாஸ்திரக்காரன் அது அந்த மேடுகள்ல பார்த்தா அந்த கூடுச்சு இது மாதிரி புண்ணிய சரித்திரங்களை கேட்டுக்கிட்டு போய் பார்த்தா அது அழிஞ்சு போயிருந்து பத்து நாள் பதினஞ்சு நாள்ல சொல்லிக்க முடியாது ஆதித்து விட்டு அழிச்சாக்க புண்ணா பொங்கலோடு கூட அழியாது அந்த ரேகையெல்லாம் அழிஞ்சு போகுது சரீர திருஷ்டமாய் இப்படி திருஷ்டமான மதம் நம்ம மதம் துவைதமான மதம் மகாபாரத சிரவணம் மகாபுண்ணியம் சித்திரங்களை வியாசர் திருவள்ளுவராய் அசங்கியாதமான சரித்திரம் எல்லாம் இருக்கு அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரத்துல சுபத்ரா விவாக சரித்திரத்துக்கும் சொல்றாரு தீர்த்த யாத்திரைக்கு பறந்து போனால் அதாவது பாண்டவர்கள் திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டு தர்மபுத்திரனுக்கு பாதி ராஜ்யம் கொடுத்துட்டான் திருதராஷ்டிரன் பட்டாபிஷேகம் ஆயிடுது காண்டவ பிரஸ்தம்ங்கிற உயர்ந்த பட்டத்திலே பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டான் திருதராஷ்டிரம் அப்போ நாரத சுவாமி அங்கு வந்தாள் தர்மபுத்திரன் கூப்பிட்டு சொன்னாள் நீங்க அஞ்சு பேரும் ஒரு ஸ்ரீ அனுபவிக்கிறேன் ஒரு வஸ்துல பல பேர்களுக்கு விருப்பம் வந்தது ஏன்னா பாண்டிச்சேரியில ஓட்டு சமயத்தில் கட்சி சுற்று வரா புலகம் வரும் இதெல்லாம் வந்து பிரெஞ்சா இருக்கிற போது ஊருக்குதான் உத்தரம் உத்தம் வச்சுக்கணும் வச்சுக்கணும் இப்படி எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லுவாள் ஏகஸ்மை ஸ்பிருஹயாளூனாம் இஷ்டாய ஸ்திஜாமபி கரஸ்தமே பப்ருவதே கரகம் நிகனாவதிம் முழு வஸ்துவை பல பேர் எதிர்பார்த்தால் அதுக்கு முழு என்னன்னா அதனால வர கலகத்துக்கு முடிவு இதுதான் கதகம் நிசனாவதிம் நிதனம்னா மரணம் மரணத்தை கூட கொண்டு விட்டுருமா ஆகையினால திரௌபதி விஷயமா உங்களுக்கு மனஸ்தாபம் வராமல் இருக்கணும் என்று சுந்தரபுரம் தன்னை ரெண்டு போக்கிகள் அவளுடைய கதையை பிரித்து ஒரு ஒரு வருஷம் நீங்கள் ஒரு உத்தரவு அனுபவிக்கணும் என்றால் அப்போ அவள் நாதர்சனத்தை ஹிதமா வாங்கிட்டாள் ஒரு உலகம் அனுபவிக்கும் பர்த்தாவுடன் சேர்ந்து ஒரு ரூம்ல இருக்கிற வீடு பாக்கி நாலு பேர்ல ஆறாவது உள்ள போய் பார்த்துட்டானே ஏன்னா அவ அப்புறம் பன்னெண்டு மாசம் தீர்த்த யாத்திரை பண்ணணும் அப்படி ஒரு பிரதிஜை பண்ணிட்டாள் பிரம்மபுத்திரன் திரௌபதியோடு சேர்ந்து இருக்கிற சமயம் ஒரு பிராமணன் காலம்பரம் இருந்தது வந்து ஆறு மணிக்கு அரவண வாகனம் வந்து விஷான் என்ன சொன்னார்னா அனந்தபட்டன் ஒரு மகாதேவி பாரதம் எழுதினான் तत्र चात्वसभुजावृधृत्य स्तोरैर्हृताः गावो मेखिलाः हतोऽस्मीधिना वत्सो विनोषिष्यते राजन् राज्यमिदम् निमुञ्च वसुधान् शास्मीति सर्वान् नृपान् किं वा हासयसीति கோஷகடுவாரம் பூபதே கஷ்டன யாரோ பிராமணம் ஊம்பே தெரியாதவருக்கு அவர் வந்து காலையில வந்து விஷாரா அரவண வாசல்ல என்னடா நீங்க ராஜ்யமானர்கள் ராஜா யோகியனா இருந்தா திருட்டு போகுமாடா அதுவும் திருட்டு போன பொருள் எப்படிப்பட்ட சொத்து தெரியுமா அக்னிஹோத்திரத்துக்கு வச்சிருந்த பசுக்கள்டா அக்னிஹோத்திர கோக்களை திருடுறதுல அப்ப ராஜன் ராஜா வந்து திருடரா இருந்தா தாண்டா இப்படி திருட்டு போகுங்கூர்ல நாம இந்த நாள்ல யாரையா யாரா வைய முடியுமா ஒன்னும் பேச முடியாது ரெண்டு கையும் தூக்கி வைக்கிறார் ஏராளமான பசுக்கள் எல்லா பசுக்களும் திருட்டு போனது ராத்திரி எனக்கு பசுப்பணி எங்க திருட்டு போனதுல கூட துக்கம் இல்லையே ஒரு கமிட்டி கூட என்ன திருட்டு போய் கூட ஒண்ணு விட்டாங்கிற வத்சூபினுஷிஷ்யதே ராஜன் ராஜ்யமிதம் ஹே ராஜன்னே ராஜ்யத்தை விட்டு நீ நீ என்னடா ஆள்றது திருட்டு கொடுத்துக்கிண்டு உன்னால தேசத்தை நல்லா வச்சுக்க முடியலன்னா கீழ் இறங்கி போகணும்னா நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர மருந்தம் ராஜன் ராஜ்யமிதம் பல நீ பார்த்து என்ன ராஜ்யம் வாழ்ற ஒரு அக்னிஹோத்திர பசுக்கள் திருடின்னு போட்டான்னு இறங்கி சிம்மாசனத்தை விட்டு இறங்கின்னு வந்தாரா அப்போ அர்ஜுன் போய் அவரை நமஸ்காரம் பண்ணி அண்ணா வந்து அந்த புறத்துல இருக்காள் அவ காதல் சப்தம் விழுந்தாது உங்களுக்கு பசு மாடுதாரம் வேணும் கண்ணுக்கையும் மாட்டையும் கொண்டு வரேன் ஆயுதத்தை எடுக்க போனா திரௌபதியும் தர்மபுத்தரும் எந்த ரூமில் இருந்தாலும் அந்த உள்ள இருக்கு இவனுடைய தாண்டியம் நினப்பு இல்லாம திடீர்னு உள்ள போட்டா இந்த அவசரத்துல வயிற்று காட்டி இருக்கிறவங்க கூடும் பாருங்க ஸ்தான கட்டமாக நினைச்சு போய் எங்க போவோம் நாங்க அரை வயசாச்சு பண்ண ஆரம்பிக்கிற வயசு போய் கொண்டு அது மாதிரி அவங்க போட்டான் போன உடனே திரும்பி நான் தீர்த்த போறேன் எல்லாம் நமஸ்காரம் பண்ணா தர்மபுத்திர ஆனந்தம் இல்ல நான் வந்து தப்புன்னு சொன்னாதான் நீங்க கேட்கணும் நான் வந்து தப்பா சொல்லலை நான் என்ன திரௌபதியோடு போயிட்டு திரௌபதி குழந்தை நீ வந்தா என்ன அப்படின்னு சொன்னார் இல்ல இல்ல நான் பெண்ண பிரதிஜை மூட மாட்டேன் அர்ஜுனா அப்படின் அப்பா சாதம் பண்ணாதேங்கிறதுக்காக பையன் முட்டு விடக்கூடாதுன்னு அவர் சொல்லி போவார் நாசிக்கிறா இருக்கிற அப்பா பையனை கூப்பிட்டு அப்பா வந்து எல்லாருமே வாத்தியார்னா கூப்பிட்டு விடுவார் அவன் இருந்து போனவர்கள் ஒருத்தர் சித்தார்த்தம் பண்ணாதே வாத்தியாரெல்லாம் கிளப்பி விட்டுவாங்க சொன்னார் அவர் கேட்டா மாதிரி அப்பா சொல்லியிருக்காரு என்ன இதை தவிர அப்பா சொன்னதெல்லாம் கேட்கணும் இது பண்ணதான் பண்ணுவோம் இது பண்ண சொல்லி ஒரு பிரபு அது சுற்றுலாத்தம்னா யானை கட்டி தீனி போடுறது மாதிரி ரொம்ப சுலபம் தேசம் துண்டாடும் துண்டாட்டத்துல பிசுலாத்தமாவது ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கிறான் இப்போ யோஜனை அப்படி வந்து கல்வி ஒரே ஏரியா மூடிக்கிட்டு உடனே அத்தியமன் தீர்த்த யாத்திரைக்கு வர பண்ணும்போது இந்த பிராமணனுடைய பசுக்கள் எல்லாம் கொண்டு கொடுத்து நம்ம பசு கணக்கு சரியா போச்சான்னு கேட்டு கண்ணுக்கு எல்லாம் வந்து முடிச்சுட்டு பறந்து போனான்ங்கிறார் எந்த ராஜாக்களுக்கு இந்த லேதத்திலையும் வேதத்திட்டத்திலையும் ஈஸ்வரத்திலையும் சமானமான பாவனை நல்லா இருந்தா வரல வேதம் வேதம் அறிந்தவர்கள் ஈஸ்வரன் இதெல்லாம் ஒன்று அப்படின்னு நினைச்ச தேசம் நம்ம தேசம் அவரும் அப்படி இருந்தார் தப்பா இருந்தார் வருமான நம்முடைய யோகிக்கு விற்கிறதுக்குன்னு நினைச்சவா இல்லைவா என்னமோ குழப்பம் வச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறது இல்லை அப்படி நினைச்சா அது எல்லா இடம் குழப்போட போயிடும் பத்தத்து கிடைக்கிறதோட போயிடும் இது நமக்கும் சேமத்தை கொடுக்குங்கிற எண்ணம் ராம்காலுக்கும் இருக்கணும் வருமுறை வேதத்தை மட்டும் அத்தியனம் பண்ணிட்டு ஏதோ பொறுத்தியாருக்கா அத்தியனம் பண்ணிருக்கோம்னு நினைக்கப்படாது நமக்கு கூட லாபம் உண்டு இல்ல அவன் அப்படியே அந்த வேதத்தாலே பிரம்ம சொல்லி அவ வந்து சுயம் நமஸ்காரம் பண்ணி தன்னால முடிஞ்ச மட்டும் வழி வந்தாதான் அவளுக்கு இந்த சேமத்தை கொடுக்கும் வரத்தியாருக்கு சேமத்தை கொடுக்கணும் ஒவ்வொரு கடைசியில வந்து காகக்காக சிகசிகான்னு ஆச்சாரஹீனம் நீளம் விஷாயுத ஜாதபட்சா அழகியனும் பிரயமனுஷ்டிக்காமல் தனக்கும் ஒருத்தன் கத்துக்கு வச்சுட்டு இருந்தானேனா ஏன்னா அவன் ஒண்ணும் பண்ணாது புரட்சியார் உபயோகம் கொடுத்துட்டார் என்ன டானிக்கு நிறைய வர வச்சுருக்கான் கடையில மெடிக்கல் ஷாப்ல அந்த மெடிக்கல் ஷாப்பு ஓனர் அவருக்கு வந்து ரத்தம் இல்லாம இருக்கு அவர் பதினஞ்சு ரூபா பாட்டில் நாம் சாப்பிட்டு கூட போக்குவரத்துன்னு அவர் உட்காந்து இருந்தாருன்னா வாங்கிட்டு போறவன்லாம் சாப்பிட்டு நல்லா ஆயிடுவார் இன்னும் அப்படியே வந்து ஷாம்பை கொடுத்து உடம்பு போய் உட்காந்துருப்பான் அதுக்கு அந்த மருந்து பேர்ல தப்பு இல்லை மூணு சித்தத்தில் உள்ள தோஷம் என்ன மருந்து எந்த காணிக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கா வியாபாரத்துக்கு இருந்து பம்பாயிலிருந்து அமெரிக்காவிலிருந்து வந்துருச்சு பதினஞ்சு ரூபா வேலை எல்லாரும் வாங்கி போறோம் வாங்கிட்டு போறவனுக்குலாம் ரத்த உறுதி உண்டாருது இவன் சோகையா இருக்கான் வியாபாரி ஏன்னா இவன் சாப்பிட மாட்டேங்கிறானே அது மாதிரி ஆச்சாரஹீனம் நகுணந்தி வேதா நீளம் சகுந்தாயோ ஜாதபட்சாக இப்படி ரக்கம் வளர்த்துதான் கொஞ்சம் அப்படி கூட்டம் வளர்ந்து எப்படி போடுவோம் அது மாதிரி அந்த காலத்துல இவன் ஒட்டுங்கிறாள் வேதங்கள்ல பரலோக கொடுக்கறாங்க அப்படி மகசூல்னா நல்ல ரசிச்சுக்கிறதுக்காக தான் தன்னுடைய யோசிக்கே வேதம்னு அப்படிலாம் நினைச்சு இருக்கிற தேசம் நம்ம தேசம் அர்ஜுனத்துல பசுக்களை கொண்டு கொடுத்து பறந்து போட்டான் அர்ஜுனர் தீர்த்த யாத்திரைக்கு அப்படின்னு தீர்த்த யாத்திரை முடிஞ்சு வரும்பொழுது பிரபாகங்கிற புண்ணிய தீர்த்தத்துக்கு வந்தார் தேசம் அது சோமநாதன் சுத்தி கும்பாபிஷேகம் எல்லாம் பின்னாலே ஏராளமா கோடிக்கணக்கா குஜராத் தேசத்தில் இருக்குது அந்த புண்ணியமான தீர்த்தத்துக்கு வந்தான் பிரபாசத்துக்கு அர்ஜுனன் சமுதிரே பஷ்டிமேயானி ாயதனானி तीर्थान्यायतनानि च तानि गन्वाणि गत्वा सः प्रभासमुपजग्निवानि समुद्रे पश्चिमे यानि தீர்த்தான்யாயதனானி நேர சமுத்திரக்கரையோட சர்வ தீர்த்தங்களையும் சர்வ கஷேத்திரங்களுக்கும் போயிட்டு வந்தாராம் அர்ஜுனன் ஒரு ஒரு ஆலயத்துக்கும் போயிட்டு வந்தாராம் சமுத்திரே பஷ்டிமேயானி தீர்த்தான்யாயதனானி மகாட்சேத்திரங்கள் தான் போய் புண்ணிய தீர்த்தங்கள்ல எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாராம் அர்ஜுனன் அத்தனை தீர்த்தங்களுக்கும் போயிட்டு பிரபாச தீர்த்தம் வந்தாராம் அர்ஜுனன் பிரபாசத்துக்கு வந்தது அர்ஜுனன் நினைச்சான எப்படி சுபத்ரையை நாம் கல்யாணம் பண்ணி கொள்வது சுபத்ரை விவாகம் பண்ணிக்கலாம் நினைச்சுக்கலாம் மனசுலே அப்படின்னா அவ குடும்பத்துல ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா பகவான ஸ்மரிக்கிறது வாழ்க்கை ஈஸ்வரனை ஸ்மரிச்சா அந்த காரியம் சரியாயிடும் ஈஸ்வரனை ஸ்மரிக்காம தன் எத்தனத்துல எல்லாம் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறான் எல்லாம் கூட போடுது புசுக்கு போடும் பாருங்க அது மாதிரி போடுறது தெய்வத்தையே நம்பி நம்ம தான் நம்ம மதம் தெய்வானுகிரகம் இல்லாம ஒன்றும் சித்திப்பதில்லை அது சித்திச்சாலும் பிரயோஜனப்படுவதில்லை ஸ்மரிச்சானாம் கோபாலனே பக்தார்த்திபஜனீமான் பக்தார்த்திபஜனன் பக்தாவுடைய மனக்கவலை போக்குறவன் பிரபு கோபாலன் அவன் நான் எனக்கு கதினானாம் அர்ஜுனன் பக்தார்த்திபர்ஜனீமானே பகவான் தான் எனக்கு கதி என்று பிரபாசத்துல நினைச்சார் சுவாமி உடனே ராஜ்யம் கொண்டு பிடிச்சாள் எங்க இருக்கிறவன் ஸ்மரிச்சாரோ அந்த கஷேத்திரத்தில் தீர்த்தத்துல தனியா போய் அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு ஒண்டிக்கிட்டு இருக்கா ஒரு மடத்துல அங்க வந்து பரமாத்மாவே வந்து சிறந்தாளாம் கிருஷ்ணன் சுபத்திரையை ரசி நீங்கள் உங்க எனக்கு விவாகம் பண்ணி கூப்பிடணும்னு அர்ஜுனன் முன்னாள் எல்லாம் பையன் தான் கேட்கணும் பொண்ணேன் இப்பவும் ஒரு வழி ஒன்று தூங்க நான் ஃபாதருக்கு தங்கி அடிக்கிறேன் எனக்கு மாறிட்டு நீங்களும் உங்க உயிர்ப்பும் வரதில்லை எங்கே விருது இல்லை ஒண்ணும் இல்லை சொல்லி வருது இங்க போறான் போன சாப்பிட போன மாதிரி அப்படி வரதட்சணை கேட்டு கேட்டு அப்படி கொண்டு திரும்பி சந்தோஷமா கொடுக்குறாங்க இல்லாத கடமை என்ன பண்றாங்க எத்தனை தொந்தரவு பண்றாங்க சமுத்திரமே இந்த அப்புறம் அதுக்கு ஒரு பிளாக் மார்க்கெட்டு இதுக்கு ஒன்று நடுமுறை இருக்கிறவங்க இட்லி கொடுக்கல அது நம்மோடு ஏதோ அவங்க முக்கியமானது இருக்கு அதுவும் இல்லாமல் இன்னும் நடுமுறை இருக்கிறவங்க வாங்கி கொடுக்கணும் ஆயிரம் நூறுமே எப்படியா இது வாங்கி கொடுங்க அம்மா வந்துட்டாள் வந்த உடனே அர்ஜுனன் இந்த மாதிரி சுபத்திரை எனக்கு விவாகம் பண்ணிக்கணும் உங்க சகோதரியன்னு கேட்டாள் எனக்கு இஷ்டம்னா துரியோதனாய நாமஸ்தாம் பலராம துரியோகன் அவருக்கு துரியோகனுக்கு ரொம்ப பிரியம் ஏன்னா துரியோகன் அவருக்கு வந்து கதா வித்தியை கத்துக்கிட்டாங்க சிஷ்யனிடத்துல குருக்களுக்கு ரொம்ப அபிமானம் இருக்கணும் ரொம்ப சிக்ஷையில ரொம்ப வெற்றிகாரணம் அந்த கதா யுத்தத்துல துரியோகன் பலத்துல பீமன் அதிகமா சிக்ஷையில துரியோகன் அதிகமா அதனால துரியோகனுக்கு சுபல்லையை சுவாமி கேள்வம் பலராமனுக்கு அதனால பலராமன் அண்ணா அவர் குடும்பத்துல அவருக்கு எல்லாம் பண்ண முடியும் அம்மா என்ன நீங்களே பிடிச்சோம்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அர்ஜுனன் அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு அதன் தண்ணி ஏராளமான கிடக்கும் உங்கள் கொடுக்கிறேனால் என்னால் போய் நீ என்ன பண்ண தெரியுமோ துவாரக போய் சன்னியாசியா போய் புறப்படலாது பாரதத்தில் சொன்ன சுபத்ரா கல்யாணத்தை ஆத்மீய புராணத்தையும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்காரு ஆத்மீய புராணம் தக்கதுன்னா துலா புராணம் இந்த எல்லாம் துலா புராணம் வாசிப்பாரு மழை கொட்டு கொட்டு கொட்டும் வாசிச்சாலே மழை வைங்களே அதுக்காக வாசிக்க சொல்றது வாங்கி சொல்லி எல்லாம் பண்றது இப்போ புத்தகமே கிடைக்க மாட்டேங்குது புறா புராண புத்தகமே വ്യാജത്തെ വെച്ച് നീങ്ങ പോകും അങ്ങ് പോയി നീ വസിക്കുകയാണ് നാലു മാസം വസിക്കണം ദ്വാരകയിലെ അപ്പൊ സന്യാസി വേഷം പോട്ടുണ്ടാ അണ്ണ വന്ന് പൂജ വരുമെന്നുകൾ அதுக்கு மேல தானா எல்லாம் அவனுக்கு சித்திச்சு கொடுக்கிறாளாம் சுவாமி உடனே பார்த்தான் அர்ஜுனன் என்ன பண்ணினான் சுமாபுராணத்தை சன்னியாசியானதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வருவனே ஹஸ்தரா வரலாமான்னு கேட்டான் அர்ஜுனன் எப்படி நான் ஹஸ்தரா வர முடியும் என்று கேட்டாள் சுவாமி உடனே கேட்டார் அகடே டிராமாவில் ஒருத்தன் சன்னியாசி வேஷம் போட்டுனா அவன் சன்னியாசியாடா அவன் ராஜா சன்னியாசி வேஷம் போட்டுக்குள்ளான் தெரியுமோ புள்ள குட்டியை காப்பாத்துறதுக்காடா காசாயம் வச்சுட்டத்தினாலேயோ தண்டமிட்டத்தினாலேயோ சன்னியாசி ஆயிட மாட்டாள் அல்லது வேதாந்த வாக்கியங்களே ஏகமேவாத்விதீயம் பிரம்மா என்று வாதம் பண்ணி பூர்வபட்ச சித்தாந்தம் பண்ணத்தினால சன்னியாசி ஆயிட மாட்டாள்டா சமையல் பாகசாஸ்திரத்தை ஒருத்தம் படிக்கிறான் நலபாகம்னு புத்தகம் போட்டிருக்க அது ஒரு அம்மா நிச்சயம் படிச்சுட்டு இருந்தாலே ஏன்னா அவருக்கு தான் பேசி நீங்குமா நமக்கு தான் பேசி நீங்குமோ நல்லா கட்சிதான் இரநூறு பக்கம் போட்டிருக்கா நலபாகம்னு வச்சிருந்தோம் அந்த புஸ்தகத்தை ஒருத்தன் நித்தியம் படிச்சானே யாரா பசி நீங்குமோ அரிசி போட்டு சமைச்சுக்கு வச்சு சுவாமி நிவேதனம் பண்ணி இலையில வச்சு சாப்பிட்டா தான் பசி நீங்கும் புஷ்டி உண்டாகும் அது மாதிரி நம்மள வேதாந்தத்தை வாயினால பேசினா போறாது காஷாயத்தை மேல பூச்சிண்டா போறாது நவேஷேனூயாது மனதில் இருக்கிற தோஷம் விலகணும் மனதில தோஷம் புகழ்ஜீவன் வேண்டாதவன் இந்த வெள்ளங்கள்லாம் உள்ளவர் சன்னியாசியாக மாட்டார் மனசோ விகல்பத்தே சன்னியாசோ கற்பகம் சர்வத்ரேஸ்வர விஜானம் பண்ணணும் நாள் மனது நிர்விகல்பமா ஆகுதுன்னா என்னன்னு கேட்டால் அர்ஜுனன் சர்வத்ரேஸ்வர விஜானம் பகவான் இருக்காருங்கிற எண்ணம் வரலாம் ஹரிஜனத்தை ஹரிஜனவா நினைக்கப்படாதுங்கிற நம்ம சாஸ்திரத்துல நீ அவனை ஹரிஜனம் நினைங்கிற அது கூட பார்த்துட்டு நம்ம யாத்தம் இருக்கிறவன் என்ன சொன்னா அவன் ஹரிஜனம் ஹரிஜன் சொல்லி நீங்க அழிச்சிருவாங்கடா நம்ம சாஸ்திரம் அவனை ஈஸ்வரனா நினைக்கிறது இன்னும் பெருசா பேசிருக்கு இவன் தந்திரமா பேசுறான் சர்வத்திரேஸ்வர விஜயானம் மனசோ நிர்விகல்பம் சர்வத்திர ஈஸ்வர விஜயானம் வந்து ஹரிஜனத்தையும் ஈஸ்வரன் நினைச்சா முதல்ல அவன் பாயசத்தை பண்ணுவான் நீ பண்ணுவியா பாயசத்தை அவனுக்கு கொடுப்பியா சுரங்கிற எண்ணம் வரணும் அந்த எண்ணம் உத்தம சன்னியாசிகளுக்கு தான் வரும் அது விஷயத்துல ஆசை கூட நமக்கு வராது ஒரு வாயிட்டு பேசலாம் மேடையில் ஏறிட்டு அது சன்னியாசிகள் அவாதான் உத்தம சன்னியாசிகள் அது மாதிரி அவளுக்கு வரும் வாழ்த்துக்களுக்கு வரவே வராது சன்னியாசவேஷமாத்திரேண கர்மத்யாஜி கர்மத்யாஜி மதேரதா வருஷம் மட்டும் முத்தம் போட்டுக்கிண்டு கர்மாவுக்கு பத்து ஸ்ராத்தம் இருக்கும் இந்த விஷத்தை என்ன வாடாவிடுறதுங்கிறதுக்காக சன்னியாசம் பண்ணினானே ஆனா அவன் கர்மத்தியாகியவன் கர்மத்தியாகீபதே ரதா அடியோட போட்டு வரவன் ஆனா விவேகியா இருக்கிறவன் என்ன பண்ணணும் தெரியுமா கவலை இல்லாமல் சன்னியாசத்துக்கு மேற்பட்ட க்ஷேமத்தால் உயிர் உள்ள மட்டும் ஒரு காரியம் பண்ணின்னு வந்தா போரும் நாள் என்ன நாள் யாவக்காலம் சுகாயத்ரி காயத்ரி ஜபிச்சென்றிருந்தான்னா போரும் உயிர் உள்ள மட்டும் யாவத்காலம் நகாயத்ரி அது காயத்ரினே பேரு வெய் சப்தேன்னு நூற்று தாக்கு யாரு சப்திக்கிறானோ உச்சிக்கிற உச்சரிக்கிறானோ அவர்களை காப்பாற்றுறவள் அந்த சப்தத்துக்குள்ளேயே அர்த்தம் இருக்குன்னு யாரு அந்த அச்சரத்தை சொல்றானோ வாழ்த்தவளை இஸ்ரா காப்பாத்துறவளாவள் அதனால காயத்ரின்னு பேராம் என்னதுக்கு அப்படின்னா ரொம்ப பேர் கையை உள்ள பண்ணி ஜெமிக்க மாட்டான் நாலு மணிக்கு ஸ்தானம் கூட பண்ணிவிடுவார் கை உள்ள இருக்கும் பொம்பளந்தன் இருப்பார் அவன் கேப்பரந்தூர்ல புதுக்கோட்டை வந்து ஜில்லாவாக போடுறா தாலுகாவாக போடுறா இன்னும் கையை உள்ள வச்சுட்டு பேசுவார் நாலரை மணிக்கு இது காயத்ரி அது பிரயோஜனப்படாது காயத்ரி ஜெமிக்கிறான் யாவத்காலம் சுகாயத்ரீ மட்டும் அவன் வந்து கீழே போட மாட்டான் காயஸ்ரீ மாத்திரசாரோதி திஜோகோதி நிர்பயா அவன் எமன் காட்டா நீ என்ன பண்ண பூலோகத்திலேன்னு காட்டா காயத்ரி ஜபிச்சேன்னு சொல்லலாம் நான் காயத்ரி விடாம ஜபிச்சவன் சொல்லிக்கலாம் அது ஒரு பெரிய பெருமையா அப்படி காயத்ரி அப்படிப்பட்ட மகாமந்திரம் அதனால சன்னியாசம் வெறும் வேகத்துக்கு போட்டுக்கொண்ட சன்னியாசம் ஒன்றும் பண்ணாது நீ வாட்டுக்க எப்படி எல்லாம் போட்டுக்கணும் அப்படி போட்டுக்கோ அர்ஜுனான்னு சரி நான் போட்டுக்கிறேன் சுவாமி பரவ கூட்டார் ராத்திரி இல்ல இவர் ஆத்துல ஒற்றுக்கும் தெரியாம ரகசியமா சொல்லிட்டு அதனால இவர் ஆத்துக்கு படுத்துட்டு போகணும் பகவான் அதற்காக அங்க பரப்பு கூட்டார் वासुदेवमतम् ज्ञात्वा करिष्यामि हितम् शुभम् சுவாமி சொல்லிவிட்டார் சன்னியாசம் பண்ணிக்கிறது தீர்மானம் பண்ணி கடலில் போய் காவிரி எல்லாம் வாங்கினார் இப்போ காஷாயமே கடலே விற்கிறாங்க இதெல்லாம் சுலபமா இருக்கு அதை கடைசியில விசாரிச்சு பார்த்தா அது காஷாயம் இல்லையா அது என்னமோ கலர் பவுடரா இருக்கும் அதை போட்டு கொடுத்ததான் காசா இருந்தா அது நிலைமையில கொண்டு வந்து நிறைய ஒரு பாத்திரத்துல வச்சு காவிய போட்டு அப்படின்னா அதுக்கு சுத்தி பண்ணி அப்படி கட்டிக்கணும் அது இப்ப கடையிலேயே இந்த குங்குமத்துக்கு பதிலாக கொண்டு வந்திருக்கு பாருங்க அது என்ன அது நெத்தியில விட்டுக்கிறதுக்கு அந்த இடம் புண்ணா போயிருது எந்த ஆக்ஞா சக்கரத்துல எந்த மஞ்சள் நாளை பண்ண குங்குமத்தை விட்டுக்கிட்டா தீர்க்க தூங்குமில்லையும் சேமையும் வருமானம் இந்த திருவிழா கொண்டு போனதெல்லாம் எடுத்துக்கிட்டா அந்த இடம் புண்ணா தான் போறதை கொடுத்து பாக்கி பண்ணீங்க அது பிரயோஜனம் இல்லை இது அம்பாளுக்கு போக கொண்டு அர்ச்சனைக்கு வந்துடுவோம்ல இந்த வாசல்ல வாங்குற குங்குமம் அன்புறமா இருக்கணும் கடலமா சாட்சி சொல்ற கடலமா அதை வந்து குங்குமம் அப்படின்னு கொண்டு போவா கடல் சொல்ல கொடுத்து அதெல்லாம் பிரயோஜனப்படாது அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி பிரயோஜனம் இல்லை பகவானுக்கு அது உபயோகப்படுத்தவே கூடாது நல்ல மஞ்சள்ல பண்ணணும் அதுதான் குங்குமம் கேட்ட அர்ஜுனன் கட்டிங்களே என்ன மகனாம் நாள் திருதண்டம் கையில் தண்டம் எடுத்துள்ளார் தலையும் அப்புறம் பண்ணிவிட்டார் அச்சபாலான் கையில் ஒரு இந்த சன்னியாசிகளுக்கு ஒரு இந்த பாத்திரம் வச்சுக்கணும் கமல்களும் அதையும் விட்டுவிட்டார் அஞ்சு ரெண்டுன்னு ஒரு ஊர் இருக்கு தஞ்சாவூர் ஜில்லாவில் அஞ்சு ரெண்டுன்னு வேற ஒரு ஊர் பேரு அந்த ஊர்ல இப்பவும் எனமா ரெண்டு பேர் நிலம் விட்டுருக்கார் கொஷவனுக்கு சன்னியாசி போய் கமண்டல் போனோம்னா பண்ணி கொடுப்போம் அவன் பண்ணி கொடுக்குறா போல ஜப்பான்ல கூட பண்ண முடியாது அவ்வளவு நல்லா வழவழன்னு இருக்கும் அப்படி மிஷின்ல பண்ணா போல இருக்கும் அவன் கையால பண்றது அது சன்னிய எதியில் சபிச்சுட்டால் இந்த கண்டமாணிக்கம்ங்கிற கிராமத்தை வைத்தாதித்து ஸ்மிருதினாலே அவ ஊர சன்னியாசியில் சபிச்சு விட்டாள் அந்த ஊர்ல எல்லாரும் விட்டுவான் வைஷ்ணவா ஸ்மார்த்தால் ரெண்டு ஜாத்தியும் உண்டு ஆயிரம் வீடு இவா ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இப்போ அந்த ஊர்ல ஒன்னே ஒண்ணு மலுவா கிடைக்கும் பழம் கல்லுகள் முடிஞ்சு போன வீடெல்லாம் அப்படியே கிடைக்கும் யாராவது ஏலத்துல இருக்கிறேன்னா ஏனாமா கூட அழிஞ்சு போங்கண்ணா அதுவும் சன்னியாசி சாபத்தாலே உடா போச்சு சன்னியாசி திருவோட அஞ்சாறு தடவை காலம்பரம் ஏழு மணிலேருந்து போறாள் ஒத்தனாவது எழுந்து எல்லாம் மிச்ச பண்றா தீர்த்தம் சாப்பிடலான்னு கேட்கலையா எல்லாரும் மீமாசையிலையும் வேதாந்தத்திலையும் வேத பாஷ்யத்திலையும் விவாதம் பண்ணி உட்காந்துருக்காரு சொன்னேன் பத்து சிஷாவோட ஒரு ஒரு நூற்றுக்கு மேலேயும் விவாதம் வேதத்தை பத்தி சாஸ்திரத்தை இருக்கு அவளுக்கெல்லாம் இவரை பார்த்தா பெரியவரா தோணல சன்னியாசியே அஞ்சாறு தடவை போச்சு போட்டு திரும்பி திரும்பி வந்தா பன்னெண்டு மணி மட்டும் அவனவன் பூஜை பண்ணி சாப்பிட போட்டான் மறுபடியும் என்ன பண்ணா இவனை தெருவில் போட்டு உடச்சு விட்டான் செய்யல என்ன கமெண்ட் பண்ணுவார் அது ஊரே உட்படல ஆயிரம் கூட உணா போச்சு அப்போ அது ரெண்டு குடும்பத்தார் அவரை போய் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தித்தார் கொஞ்சம் அஞ்சு குடும்பமா அவர்களுடைய வீடு ஆயிரம் வீடும் ரெண்டு குடும்பத்தார் அவளை நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு காட்டாள் நீ தூரம் விட்டு போனேன்னா சேமமா இருப்பேன் அந்த அஞ்சுல ரெண்டு பரப்பு போனதுனால அஞ்சு ரெண்டுமே வீட வாழ்க்கை அவ பக்கத்து கிராமத்துல போய் யோசிச்சு கிராமம் விட்டா எதிர்ஷாப்பம் போகணும் கமண்டலூர் தானம் பண்ணணும்னு போவாங்க அதே மாதிரி நடந்துட்டு சன்னியாசியில் போய் காட்டா மண்ணில் கமண்டலூர் பண்ணி கொடுக்குறாள் ஆறு சன்னியாசம் இப்ப தயாரா இருக்கான் போய் கேட்கிறா இத்தனையிலேயே யாரோ வந்து வாங்கிட்டு போடுறாருனாங்க அவனை விஷவனை கேட்டு ஸ்ரத்தையா பண்ணி கொடுக்குறான் ஆனா ரெண்டு வயது நிலம்னா அவனுக்கு வந்துருக்கு ஜெயிக்கணும் மொழி வரணும் அதுக்காக அவன் பண்ணி கொடுத்துருக்கான் இந்த கமண்டலூர் கையில் எடுத்துக்கிட்டானா அர்ஜுனன் கையில ஜபமாலையாம் அக்ஷமாராம் வகன் பார்த்தா கோட்டகம் மழை ஒரேலியா கொட்டுதாம் அப்ப என்ன பண்ணினான்னார் ஒரு ஆல மரத்தடியில் போய் அண்டிகின்றானாம் அர்ஜுனன் யோகபாரம் அதாவது இந்த பிராணாயாமாதிகள் பண்றதுக்காக ஒரு கை உண்டு அது இந்த பல்லாக்கு தூக்குறவன் ஒரு கை வச்சுட்டு அந்த கவ வச்சு அது மாதிரி ஒரு கை வச்சுருப்பாள் கையில வடக்கே அது இந்த இன்னும் உட்கார்ந்து கொண்டிருப்பதற்காக இங்க குத்து விடுவானதே இவன் குனியா கூட குனிய முடியாது அப்படி கீழே நட்டு அப்படி இட்டு விடுவானதே அந்த யோகவார எல்லாம் கையில வச்சு அர்ஜுனன் மழை வந்த பொழுது விருஷ்டிம்பருஷிவாசே அந்த ஆலமரத்தடியில் போய் மழை தாங்காமல் விருஷ்டிம்பருஷிவாசவே வருஷதி போய் உட்கார்ந்து கொண்டானாம் மழைக்கு பயந்து இன்னைக்கு நாமெல்லாம் மழைக்கு பயந்து வந்தா போல பகவான் நினைச்சாமலாம் அந்த மரத்தடியில மழையில சன்னியாசம் பண்ணிவிட்டோம் மேல என்ன பண்றது சுவாமி சன்னியாசம் பண்ணிருந்தார் சாட்சி சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லிவிட்டான் அதுக்கு மேல கிளாஸ் பண்ணி காட்ட உடனே இவன் மச்சனம்மா சொல்லி சொல்லி கொடுத்தாரு மறுபடியும் போய் கேட்கிறேன் அவனை அவர் சொல்லி கொடுத்தாரு அவரை கேட்கிறேன்டா கோப்பிலேயே அதுக்கு மேல காட்டுறது உனக்கு சொல்ல தெரியல அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு புரியல அர்ஜுனனுக்கு சிந்தயாமாச தேவேஷம் கேசவம் கிளேசநாசனம் केशवश्चिन्तितम् ज्ञात्वा ஞானே சுவாமி சத்தியபாமியுடன் சயனம் பண்ணிட்டு இருக்காள் துவாரகையிலே சத்யபாமியுடன் திவ்யசயனத்தில் சயனம் பண்ணிட்டு இருந்தாளாம் பரமாத்மா கோபாலன் அர்ஜுனன் இப்படி தன்னை நினைச்சு திவ்ய ஜானத்தினால தெரியுமில்லை இவன் சன்னியாசி வருஷம் பூண்டதெல்லாம் நினைச்சாலாம் சுவாமிக்கு தெரிஞ்சு போய்தான் சுவாமி படுக்கையில படுத்துருக்கிறவா ராத்திரி பதினோரு மணிக்கு அவன் மழையில ஆலமரத்தடியில சன்னியாசி வருஷம் போட்டுண்டு காஷாயத்தையும் கவண்டதையும் தண்டத்தையும் வச்சுக்கிண்டு மேல என்ன பண்றதுன்னு புரியாம ஏன்னா ஏதாவது உபதேசம் உபதேசம் எதிர்த்து ஆயிருந்தா அவருக்கு இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் இந்தபடி இருக்கணும் தெரியும் இது விரும்பனே எடுத்துக்கொண்ட சன்னியாசம் இது நம்ம உபதேசம் ஏதாவது விஷயம் மாத்தியா உபதேசம் பண்ணிட்டு பண்ணா சரியா இருக்கும் இவர் ஆயிரத்தியாவது போய் பண்ணாருன்னா ஒரு வாட்டுக்கு பூரம் முழுக்க பண்ணிவிட்டா இருக்கிற விஷயம் ஒரு ஒரு மரக்கா அரிசி பிடிச்சிருந்தா இவர் குரு உபதேசம் இல்லை வைஷ்ணவம் சாஸ்திரம் அதுக்காக பண்ற என்ன அறிவாரு எங்க வைக்கிறதுன்னு தெரியல சீச்சாளாம் படுக்கையில படுத்துள்ளபடி அர்ஜுனன் சன்னியாசி வேஷம் போட்டுன்றதுக்கு மழையும் வரணுமா ஆலமரத்தடியில் ஒழித்து வைக்கிறானேன்னு சுவாமி சிரிச்சாளாம் மறுபடியும் மறுபடியும் சிரிச்சாளாம் சுவாமி பக்கத்துல படுத்துட்டு சத்யபாமே உடனே பார்த்தாள் சுவாமியே நீங்க என்னமோ என்ன பிரியாசம் பண்றேன் ஆரம்பிச்சுட்டாளவள் அவர் உங்களுக்கு புரியும் என்ன என்னமோ நீங்க பார்த்து என்னுடைய அவயவத்துல நீங்க ஏதோ பரிகாசம் பண்றேன்னு திரும்ப திரும்ப சொன்னாலாம் என்று விசேஷிக்கேள் சொல்லுங்க இப்ப நீங்க என்னத்தான் நீங்க பரிகாசம் பண்றேன் என்ன காரணம்னு கேட்டாலாம் भवान् बहुप्रकारेण ஜஹாசக புனः புனः திரும்ப திரும்ப எழுதியும் சிரிக்கிறேன் ராத்திரி ராத்திரியில் எங்கேயாவது சிரிப்பது உண்டு தானாக தானாக பைத்தியம்னா ராத்திரியில் தனியா சிரிக்கும் நீங்க என்ன என்னமோ பரிகாசம் பண்றதுக்காக சிரிக்கிறேன் என்ன காரணம் காட்டாளாம் சுவாமி பார்த்தார் ஏதாவது சண்டைக்கு ஆரம்பிக்கிற வழக்கம் சத்தியமானே என்ன யுத்தத்துக்கு ஆரம்பிச்சுட்டாளேன்னு கவலைப்பட்டு அதெல்லாம் இல்லை வேற விஷயம் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான் நாள் என்ன நாள் சுபத்ரைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சன்னியாசி வேஷம் போட்டு என்ன பண்றதுன்னு புரியாமல் மழையலாம் முழிக்கிறான் அர்ஜுனன் நாளாம் சிந்தையன்மேவதாம் பத்ராம் சுபத்ரைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா உடனே சன்னியாசி வேஷம் போட்டு மேல என்ன பண்ணணும்னு புரியல மழை வர வந்து அவனுக்கு चिन्तयन्नेवताम् भद्राम् यदि रूपधरोऽर्जुनः छायायाम् वटवृक्षस्य அதிவாசவே வடவிருட்சத்தினுடைய ஆலமரத்தடியில மழையெல்லாம் சென்று முழிக்கிறான் மானசம் മാനസം ദുഃഖമാർത്തവ യോഗഭാരത്തവര് ஏராளமாம் யோகசாசனமான மரங்கள்லாம் கையில் வர வச்சுட்டு இருக்கார் அதையும் தூக்கிண்டு தனியா மரத்தடியில் போய் மழையெல்லாம் சென்றிருக்கா ராத்திரி என்ன வேற நினைக்கிறான் இந்த சன்னியாசத்துக்கு என்ன வேற ஸ்மரிக்கிறான் பரிகாசம் பண்ணுவேனா சத்தியபாமே இதுக்காகவா கம்சரிச்சேன் நாளாம் சுவாமி சுவாமி உடனே அவன் பக்தாத்தி பஞ்சனோ இல்லையோ அங்கிருந்து புறப்பட்டு பிரபாசத்துக்கு ஓடி வந்தாளாம் எங்கு அர்ஜுனன் இருக்கானோ அங்க வந்தாளாம் வந்து என்ன பண்ணினான்னா அர்ஜுனனை பார்த்தாளாம் சுவாமி அர்ஜுனா எனக்கு கூட நிஜ சன்னியாசியா தோன்றுகிறான் பிரபாதே கிருஷ்ணபாண்டவௌ சஹவன்யோன்யம் சமாசிஷ்ய குஷலம் மனே ரெண்டு பேரிலும் உச்சுக்குத்தர் ஆலிங்கனம் பண்ணி சந்தோஷப்பட்டாளாம் பிரவாச தீர்த்தத்துல தனியா ஒரு காட்டில் பூட்டாளாம் அப்ப சொன்னாளாம் சுவாமி இங்கேயே வசிக்காத ரைவத்தகம்னு ஒரு பருவத்தம் இருக்கு அங்க போய் வசி அங்க போய் இன்னபடி நீ உட்கார்ந்து பிரணவ ஜபம் பண்ணணும் நாராயண நாராயணாங்கனம் நமஸ்காரம் பண்ணினா இதெல்லாம் சொல்லி வச்சா போட்டாது போற பையனுக்கு சமாச்சாரம் சொல்லி வைக்கிறா போல அப்படி சொல்லி வச்சாளாம் மகீதரம் பரிவதகம் வாசாயைவாபிஜத்மதூரைவதம் பெரிய பர்வதம் அது அந்த பர்வதத்துக்கு அழிச்சில் போனாளாம் அர்ஜுனனை பரமாத்மா கோபாலன் சன்னியாசிகள் வந்திருக்காள் அங்கே சுவாமி என்ன பண்ணினாள் பெரியவாள் வந்திருக்காள் அந்த இடங்கள்லாம் அலங்காரம் பண்ண சொன்னாளாம் उषामण्डयान् चक्रुः உபஜஸ்புஷ்டபோஜனம் திவ்யமான போஜனங்கள்லாம் சன்னியாசி வந்திருக்காள் வந்திருக்காள் வந்துட்டே இருக்கான் தாட்டு தாட்டாய் சாப்பிட்டு இருக்கான் அர்ஜுனன் ததிபயாஸ்மின் தகே கிரௌ கிருஷ்ணந்தகா நாம பவத் சில தினங்களுக்கெல்லாம் இந்த ரைவதக பர்வதத்தில் விஷ்ணிகள் அந்தகர்கள் யாதவர்களுக்கு ஒரு பெரிய உற்சவமாம் வருஷா வருஷம் பண்ற உற்சவமா அந்த உற்சவமானது அங்க வந்துதான் அந்த உற்சவத்துக்கு குழந்தை முதல் கொண்டு வீட்டிலிருந்து கதவை சாத்தின வழக்கமாம் ஏராளமாய் அலங்காரம் பண்ணி எல்லாரும் வந்துட்டாளா அந்த உற்சவத்திற்கு பிரதானம் பிராமணே உற்சவம்னா தானங்கள் நிறைய பண்ணுவதான் திருவிழாவுக்கு தெய்வா போய் பண்றா பாருங்க சரி அது மாதிரி தானங்கள் எல்லாம் மேல வித்துக்களுக்கு பண்ணினாலாம் வந்து ூஜவృష్యന്ധకాశ్చైవ మహేతస్య గిరేస్తదా சத்யபாவங்களே எல்லாருடனும் அந்த உற்சவத்துக்கு போனாலாம் அந்த ரீபுத்தக பர்வத்தத்தில் நடக்கும் மகோத்சவத்திற்கு எல்லாரும் வந்திருக்காள் பலராமன் வந்திருக்காள் உக்ரசேனன் வந்திருக்காள் கம்சனுடைய அப்பா வந்திருக்காள் எல்லாரும் வந்திருக்காளாம் பெரிய உத்தவமானது உற்சவத்துல தானங்கள்லாம் கொடுத்துட்டு அப்படி பிரதட்சணமாய் வரும்பொழுது அந்த மலையிலே ஒரு மரத்தடியில உட்கார்ந்து பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருந்தாராம் சன்னியாசி அர்ஜுன சன்னியாசி அகிருதாம் சச்சீமத்தே அலங்கிருதாம் சச்சீமத்தே பத்ராம் பத்ராம் தருஷதுஸ்ததா அப்போ சுபத்ரையை பார்த்தாளாம் அர்ஜுனனும் சுவாமியும் பார்த்தாளாம் திவ்யாலங்காரத்துடன் வந்திருக்காள் அவள் உற்சவத்திற்காக அர்ஜுனம் பார்த்தானாம் சன்னியாசி பிரணவ ஜபம் பண்றவர் പാർത്ത ഉടനെ ഇവർക്ക് അപ്പോഴേ കല്യാണം പണി വിട്ടു അദ്ദേഹം എന്തുകൊണ്ടുതാം ദൃഷ്ടൈവസമജായത മന്മഥ വിചാരം ഉണ്ടാകുതാം അർജുനനക്ക് സന്യാസി വേഷം ധരിച്ചവനക്ക് അണ്ണാവിക്ക് ചൊല്ലി അനുച്ചുതാൻ ചാറാൾമുഖമായി അർജുനൻ സുഭദ്രയനാം വിവാഹം എനിക്ക് പോരേൻ നിങ്ങളും അമ്മ കുന്തിയും